திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பிரம்மபுரம் திருச்சிற்றம்பலம் பிரமனூர் வேணபுரம் புகலி வெங்குரோ பெருநீர் தோணி புறமன்னோ பூந்தராய் பொன்னோ சிறபுறம் புறவம் ஷண்பை அரண்மன்னும் தன் காழி கோச்சை வயம் உள்ளே டங்காதியாய பரமனூர் பன்னிரண்டாய் நின்ற தீரு கழுமலம் நாம் பரவும் ஊரே வேணுபூரம் பிரம்மனோர் புகலி பெருவெங்குரோ தோங்கும் தோணிபுரம் பூந்தராய் தூணீர் சிரபுரம் புறவங்காழி கோணிய கோட்டாற்று கோச்சை வயஞ்சண்பை கூறோ செல்வா காணிய வையகத்தோரே தூ கழுமலம் நாம் கருதுமூரே புகலி சிரபுரம் வேணுபுரம் சண்பை புறவங்காழி நிகரில் பிரம்மபுரம் கொச்சை வயம் நீர்மேல் நின்ற மூதூர் அகலிய வெங்குருவோடந்தண்டராய் பெருமார்கின்பம் பகரு நகர் நல்ல கழுமலோ நாங்கை தொழுது பாடு மூரே வெங்குரு தன் புகலி வேணுபூரோஷன்பை வெள்ளம் கொள்ள தொங்கிய தோணிபூரம் பூந்தராய் தொகும் பிரம்ம புறம் தொல்காழி தங்கு போழீர் புறவங்கோச்சை வயந்தலை பண்டாண்டமூதூர் கங்கை சடை முடிமேலேற்றான் கழுமல நாங் கருதுமூரே தொன்னீரில் தோணி போரம் புகழி வெங்குரு துயர் தீர்காழி தீர்கழி இந்நீரவேணுபூரம் பூந்தராய் பிரம்மனூரெழிலார் ஷண்பை நன்னீரபோம்புறவங்கோச்சை வயஞ்சிலம்பனகாரம் நல்ல பொன்னீர பொஞ்சடையான் பூந்தண் கழுமலம் நாம் புகழுமூரே கண்ணம் தராய் புகலி தாமரையானூர் ஷண்பை தலை முன்னாண்ட அண்ணல் நகர் கொச்சை வயந்தண் புறவஞ்சீரணியார் காழி விண்ணியல் சேர் வெங்குரு நல் வேணுபூரம் தோணிபூரம் மேலாரேத்தோ கண்ணுதலான் மேவியனர் கழுமலம் நாம் கை தொழுது கருது மூரே சீராசிர புறமும் கொச்சைவயம் ஷண்பையோடு புறவனல்ல ஆராத்தராய் பிரம்ம நூர் புகழீம் வெங்குருவோடந்தன் காழி ஏறார்கழு மலமும் வேணோபுரம் தோணிபுரமென்றென்றுள்கீம் பேரால் நெடியவனும் நான் முகனோ காண்பரிய பெருமானூரே புறவஞ்சிர புறமும் தோணிபுரம் ஷண்பை மிகு புகலி காழி நரவமிகு சோலை கொச்சை வயந்தராய் நான் முகந்தனூர் விரலாய வெங்குருபம் வேணோபுரம் விஷயன் மேலம் பெய்து திரளாலர கனை சேற்றான் தன் கழுமலம் நாம் சேருமூ ஊரே ஷண்பை பிரம்மபுரம் தன் புகழி வெங்குரு நற்காழி சாயாம் பண்பார் சிரபுரமும் கொச்சை வயந்தராய் புறவம்பார் மேல் கழு மலஞ்சீர் வேணுபுரம் தோணிபுரம் நாணிலாத வெண்பர் சமணரோடு சாக்கியரை வியப்பழித்த விமலனூரே செழுமலிய பூங்காழி புறவம் சிறப்புரஞ்சீர் புகலி செய்ய கொழுமலரானகரோ தோணிபுரோ கோச்சை வயம் செண்பையாய விழுமிய சீர் வெங்கொரோவோடு ஓங்கு தராய் வேணு வேணுபூர்ணம் மிகும் நன்மாட கழுமலமென்றின்ன பெயர் பன்னிரண்டோ கண்ணுதலான் கருதுமூரே கொச்சைவயம் பிரம்மனோர் புகலி வெங்குரோ புறவங்காழி நிச்சல் விழவோ வாணிடார் சிரபுரம் நீல் ஷண்பை மூதூர் நச்சினிய பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரமாகினம் மேல் அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமருமூரே காபிமலர் புறையோ கண்ணார் கழுமலத்தின் பெயரை நாளோ பாவிய சீர் பன்னிரண்டும் நன்னூலா பக்திமையால் பனுவல் மாலை நாவினலம் புகழ் சீர் நான் மறையான் ஞான சம்பந்தன் சொன்ன மேவி இசை மொழிவார் விண்ணவரில் எண்ணுதலை விருப்புளாரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்